<clears throat> فقد قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم ونبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم لا يزال البلاء بالمؤمن والمؤمنة في ماله ونفسه وولده حتى يلقى الله تعالى وما عليه خطية صدق رسول الله صلى الله عليه وسلم وقال صلى الله عليه وسلم عجبا لأمر المؤمن إن أمره كله له خير إن أصابته السراء شكر فكان خيرا له وإن أصابته الضراء صبر فكان خيرا له وليس ذلك لأحد إلا لمؤمنين صدق رسول الله صلى الله عليه وسلم <clears throat> சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே சொந்தமாகட்டும் அல்ஹம்துல்லா அவனுடைய இறுதி தூதர் ஹாத்தமுல் அன்பியா செய்யது உல் தி ஆதம் யோமல் கியாமா செய்யதுல் கவுனேன் செய்யதுல் முர்சலீன் ரஹமதுல்லில் ஆலமீன் இந்த உலகத்துக்கு கடைசி நபியாக தோன்றியவரும் நாளை மறுமையில் முழு மனித சமூகத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவரும் மேலும் இந்த உலகத்துக்கு அருளாக அனுப்பப்பட்டவர்கள் என்று அல்லாவினால் வர்ணிக்கப்பட்ட முஹம்மதுன் முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தெளிவாக எடுத்து நடந்த சஹாபாக்கள் அவர்களை தொடர்ந்த தாபியோன்கள் தபு தாபியங்கள் மூமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சலாத்தும் சலாமும் உண்டாகட்டும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாவை மாத்திரம் அஞ்சி எக்கடமைகளை எல்லாம் செய்யும்படி நம்மை பணித்துள்ளார் அவைகளை முழுமையாக செய்து கொள்ளுமாறும் எக்காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டாம் என்று தடுத்துள்ளானோ விலக்கியுள்ளானோ அப்படிப்பட்ட அனைத்து காரியங்களையும் முற்று முழுதாக ஒதுங்கி விலகி நடந்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசையாவும் வசையாவும் செய்து கொள்கிறேன் அன்பாக சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் சுபஹான மனிதர்களுக்கு இரண்டு விதமான வாழ்க்கைகளை முடிவு செய்திருக்கிறான் ஒன்று இந்த உலக வாழ்க்கை யாரெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் அல்லாவை நம்பி ஈமானோடு இஹ்லாசோடு நல்லமல்களை செய்து நல்லவர்களாக வாழ்வார்களோ நிச்சயமாக அடுத்த மறுமையுடைய வாழ்க்கை அது சுவனமாகவே இருக்கும் அது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அது ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை அன்பானவர்களே இந்த உலகம் இது தாருல் பனா ஒதாருல் பலா இது முடிந்து போகக்கூடிய அடிந்து அழிந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை இந்த உலகம் முடிந்து போய்விடும் அழிந்து போய்விடும் இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நிரந்தரம் அல்ல இந்த உலகமும் யாருக்காக வேண்டி நிரந்தரமாக இருக்க போறதும் அல்ல ஆனால் மறுமையுடைய வாழ்க்கை அது தாருல் ஹுலூத் உதாருல் பகா உதாருல் கரார் உதாருல் நியமா உதாரு சுரூர் உதாருல் பர அந்த மருமையுடைய வாழ்க்கை அது நிரந்தரமான வாழ்க்கை அது சந்தோஷமான வாழ்க்கை அதற்கு முடிவென்பதே கிடையாது அதற்கு அழிவென்பதே கிடையாது அது சுகண்டியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை அங்கு சோதனைகள் கிடையாது அங்கு பிரச்சனைகள் கிடையாது அங்கு நோய்கள் கிடையாது அன்பானவர்களே சந்தோஷமே சந்தோஷம் மகிழ்ச்சி என்றால் அதற்கு முடிவென்பதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் நம்மை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது இது சோதனைக்குரிய ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருப்பார்கள் சோதனை என்பது வறுமையின் மூலமாக மாத்திரம் அல்ல நோயை கொண்டு மாத்திரம் அல்ல அன்பானவர்களே சோதனை என்பது நலவுகளை கொண்டும் கெடுதிகளை கொண்டும் இரண்டு விதத்திலும் அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹ் குர்ஆனில் وَنَبْلُوكُمْ بِالشَّرِّ وَالْخَيْرِ فِتْنَةً وَإِلَيْنَا تُرْجَعُونَ நாம் உங்களை கெடுதிகளை கொண்டும் நலவுகளை கொண்டும் சோதிப்போம் வறுமையை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் செல்வத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் நோயை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் ஆரோக்கியத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான் எனவே ஏழை எளியவர்கள் நினைத்து விடக்கூடாது இணைய மாத்திரமா அல்லாஹ் சோதிக்கிறான் எனக்கு வறுமையா இருக்குது கஷ்டமா இருக்குது பிரச்சனையா இருக்குது அன்பானவர்களே செல்வமும் ஒரு சோதனை தான் மகிழ்ச்சியை கொடுத்து அல்லா சோதிப்பான் துக்கத்தை கொடுத்து அல்லா சோதிப்பான் இரண்டு விதத்திலும் மனிதர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இந்த உலகத்தில் மூமினாக ஒருவர் பிறந்தார் அவர் சோதிக்கப்படுவார் சகோதரர்களே எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது மண் அஷத்து பலான் யார் சூழல்லா இந்த உலகத்தில் கடுமையாக ரொம்ப அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் பிராவுனை சொல்லவில்லை ஹாமானை சொல்லவில்லை அபு ஜஹிலை சொல்லவில்லை காரூனை சொல்லவில்லை நும்ரூதை சொல்லவில்லை யாரை சொன்னார்கள் அல் அன்பியா இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமான அடியார்களாகிய நபிமார்கள் என்று சொன்னார்கள் ஏன் நபிமார்கள் யார் மாசூமோன் பாவமே செய்யாதவர்கள் அல்லாவை ரொம்ப அன்பித்துள்ளவர்கள் ஹலீலுல்லா கலீமுல்லா ஹபீபுல்லா என்று நபிமார்களுக்கு பெயர் சூட்டப்பட்ட அவ்வளவு சிறந்த நபிமார்கள் அவர்கள்தான் மனிதர்கள் ரொம்ப அதிகமாக சோதிக்கப்பட்டார்கள் சும்மல் அம்சலு பல் அம்சல் அதற்கு பின்னால் அதற்கு அடுத்த ஈமான் உள்ளவர்கள் அதற்கு பின்னால் அதற்கு அடுத்த ஈமான் உள்ளவர்கள் ஈமானில் யார் யாரெல்லாம் உயர்ந்தவர்களாக இருப்பார்களோ இவர்கள் தான் அதிகமாக சோதிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலைவு செல்லம் சொல்லித் தந்தார்கள் அன்பானவர்களே நூ அலை சலாம் அவர்கள் இந்த உலகத்தில் ஆரம்ப ஒரு தூதுவர் அல்லாஹ் அவர்களை சோதித்தார் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் இந்த உலகத்தில் மக்களை ஈமானுக்காக வேண்டி அழைப்பு கொடுத்தார்கள் மக்கள் அவர்களை துன்புறுத்தினார்கள் அநியாயம் செய்தார்கள் அட்டூழியம் செய்தார்கள் அதற்கு பின்னால் தான் தூபான் என்ற ஒரு வெள்ளத்தை எல்லாம் ஏற்பாடு செய்து அவரையும் அவருடைய அவரை சார்ந்தவர்களையும் அல்லாஹ் பாதுகாத்தார் இப்ராஹிம் அலை அவர்கள் அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு நேசர் ஹலீலுல்லா அல்லாஹுடைய நண்பர் என்று அழைக்கப்பட்டவர் இவரை அல்லாஹ் சோதித்தார் அன்பானவர்களே தன்னுடைய மகனுடைய விடயத்தில் சோதனையை கொடுத்தார் அவரை அழுத்து பலியிடும்படி அதை செய்ய முனைந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் அவர்களை நெருப்பில் இட்டு கரைக்க முயற்சித்தார்கள் அல்லாஹ் அந்த நெருப்பில் இருந்து அவர்களை பாதுகாத்தார் அன்பானவர்களே இவ்வாறு இந்த உலகத்தில் யாக்கூப் அலைசலாம் அவர்கள் யூசுப் அலைசலாம் அவர்களை இழக்க வைத்து அவர்களுக்கு சோதனையை அல்லாஹ் கொடுத்தார் தனக்கு நெருக்கமான மகன் அன்பார்ந்த மகன் இவரை கொண்டு போய் பால் கிணற்றில் தள்ளி இவரை ஓடாய் பிடித்ததாக வந்து சொல்ல அன்பானவர்களே ஒவ்வொரு ஐநாகோ கவி அவர்கள் அழுது அழுதே இரண்டு கண்களும் குருடானது இப்படிப்பட்ட சோதனையை அல்லாஹ் யாக்கூப் அலைசலாம் அவர்களுக்கு கொடுத்தார் யூசுப் அலைசலாம் அவர்களை சிறையில் அடைக்க வைத்து அல்லாஹ் சோதித்தார் அன்பானவர்களே அதற்கு பின்னால் அவரையும் அல்லாஹ் அந்த நாட்டினுடைய பொக்கிசதாரி ஆக்கி அவரை யாக்கூவுக்கு திருப்பி கொடுத்து யாக்கூப் அலைசலாம் அவர்களுடைய பார்வையை அல்லாஹ் திருப்பி கொடுத்தார் அன்பானவர்களே மூசா அலைசலாம் பிராவுடைய பிடியில் ரொம்ப பெரிய சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தார் ஜக்கரியா அலிசலாம் அவர்கள் குழந்தை பாக்கிய மற்றவர்களாக இந்த உலகத்தில் இருந்தார்கள் இதை கொண்டு அல்ல அவர்களை சோதித்தார் அதற்கு பின்னால் முதிய வயதில் அல்லாஹ் யஹியா அலிசலாம் அவர்களை குழந்தையாக கொடுத்தார் ஐயூப் அலைசலாம் அவர்களை உடம்பு பூராவும் நோயை ஏற்பாடு செய்து நோயினால் பீடிக்கப்பட்டவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் மரியம் அலைசலாம் அவர்கள் ஈசாவை பெற்றெடுத்தார்கள் அலைசலாம் மக்கள் சொன்னார்கள் ஒரு ஆணுடைய துணையின்றி கணவனின்றி ஈசாவை பெற்றெடுத்திருக்கிறார் குழந்தையை இவன் ஒரு விபச்சாரி என்று சொல்லப்பட்டு மரியம் அலைசலாம் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் ஈசா அலைசலாம் அவர்களை குழந்தை பெற்றெடுத்த குழந்தை பேச வைத்தான் قال إني عبد الله آتاني الكتاب وجعلني نبيا நான் அல்லாஹ்வுடைய ஒரு அடியார் அல்லாஹ் எனக்கு இஞ்சியிலே தந்திருக்கிறான் என்னை நபியா ஆக்கிருக்கிறான் என்று அந்த பச்ச பாலகரை பேச வைத்து அல்லாஹ் மரியம் அலைசலாம் அவர்களை பாதுகாத்தார் எனவே அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் அதில் பொறுமையாக இருந்ததுடன் அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு கடைசி நபியாக தோன்றியவர்கள் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார்கள் தனது ஐம்பத்தி ஐம்பதாவது வயதில் தன்னுடைய நெருக்கமான மனைவி ஹதீஜாவை இழந்தார்கள் அபோ தாலிப்பை இழந்தார்கள் ஆமுல் ஹுசன் என்று பெயர் சொல்ல பெயர் சொல்லப்படும் அளவுக்கு அந்த வருடத்தை வரலாறு ஆக்கியது கவலைக்குரிய ஒரு வருடம் என்று ஷூபே அபி தாலிப்பில் பல வருடம் அவர்களும் அசஹாபாக்கள் இருந்தார்கள் அன்பானவர்களே அபஷாவுக்கு ஆரம்ப ஹிஜ்ரத் இவ்வாறு பல துன்புறுத்தல்கள் அவர்களுக்கு வந்தது மக்காவுடைய வாழ்க்கை அன்பானவர்களே பதிமூணு வருஷம் அது சிறுபான்மையாக இருந்தார்கள் அவர்கள் அகல்லியூன் மைனாரிட்டியாக இருந்தார்கள் பிலால் ஹபஷி சோதிக்கப்பட்டார் ஹப்பாபிபின் ஆரத் சோதிக்கப்பட்டார் அம்மாரிபுன் யாசருடைய குடும்பமே சோதிக்கப்பட்டார்கள் சுமையா ரதி அண்ணா இவர்களை கொலை செய்தார்கள் அநியாயமாக இவ்வாறு பல துன்புறுத்தல்களை அந்த மக்காவில் அடைந்தார்கள் ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகவில்லை அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன சபரன் ஆல யாசிருடைய குடும்பமே நீங்க பொறுமையாக இருந்துக்கோங்க அல்லாஹ் உங்களுக்கு வாக்களித்த சுவனத்தை தருவார் அன்பானவர்களே அல்லாவின் நல்லடியார்களே எனவே இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மூவிற்கும் சோதனைகள் வரும் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் بالمؤمن والمؤمنة في ماله ونفسه وولده ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் எதுல தெரியுமா சோதனை அவருடைய பொருளாதாரத்தில் அவருடைய குழந்தைகளுடைய விடயத்தில் அவருடைய உடம்பு உயிருடைய விடயத்தில் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் நோய் துன்பம் கஷ்டம் பிரச்சனை அழிவு நஷ்டம் இவைகள் வந்து கொண்டே இருக்கும் எது வரைக்கும் என்றால் அல்லாவை அவர் சந்திக்கும் வரைக்கும் அப்படி என்றால் மௌத்தாகும் வரைக்கும் சோதனைகள் இருந்து கொண்டே இருக்கும் வமா அலைஹி ஹதியா அல்லாவை சந்திக்கும் பொழுது அவரில் எந்த பாவமும் இருக்காது எந்த பாவமும் இருக்காது பாவத்தை அல்லாஹ் முழுமையாக மன்னித்து விடுவார் பரிசுத்தமானவராக அல்லாவை சந்திப்பார் அன்பானவர்களே இங்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனைக்கும் அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பார் லா யுசீபுல் முஸ்லிம மின் நஸ்பின் வலா வசபின் வலா ஹம்மின் வலா ஹம்மின் இந்த உலகத்தில் ஒரு மோமினுக்கு ஒரு கவலை ஒரு துன்பம் ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை எதுவானாலும் ஏற்பாட் ஏற்ப அவனுக்கு வந்துவிட்டால் ஹத்த ஷௌகா யுஷா குஹா இல்லா கப்பர் அல்லா பிஹா மின் ஒரு முள்ளு குத்தும் அளவுக்கு அவனுக்கு ஒரு பிரச்சனை சோதனை கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் அதை வைத்து அவனுடைய சிறிய பாவங்களை மன்னித்து விடுகிறார் அன்பானவர்களே நஷ்டம் அல்ல அது லாபமே லாபம்தான் எனவே இந்த உலகத்தில் சோதனைகள் பல ரீதியில் வரலாம் பல மாதிரியும் வரலாம் அல்லாவுடைய தகுதியை நாம் பொருந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹ் தந்தது என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு என்னை சீராக்குவதற்கு என்னுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு இந்த சிந்தனை ஒவ்வொரு மூவினுக்கும் வர வேண்டும் அன்பானவர்களே அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலை வசல்லம் சொன்னார்கள் இதா அல்லாஹ் ஒரு கூட்டத்தை விரும்பினா என்ன செய்வா தெரியுமா அவர்களை சோதிப்பான் சோதனையை அல்லாஹ் கொடுப்பான் فمن رضي فله الرضا ومن سخط فله السخط யார் இதை பொருந்திக் கொள்வாரோ இது அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சதுதான் வந்திருக்குது ஈமானோட இது அல்லாஹுடைய புறத்தில் வந்திருக்குது இணைய மட்டுமா அல்லாஹ் சோதிக்கிறது எங்களைய மட்டுமா சோதிக்கிறது ஏண்ட குடும்பத்தை மட்டுமா சோதிக்கிறது என்று கோபப்படாம அதை யாரு பொருந்திக் கொள்வார்களோ அன்பாளர்களே தாயுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அல்லாஹ் சில விடயங்களை முடிவு செய்து விட்டான் தாயுடைய கருவறையில் ஒரு மலக்கை அல்லாஹ் நியமித்திருக்கிறான் ஒரு ஆணுடைய இந்திரிய துளி அந்த கருவறையை அடைந்த பொழுது அந்த மலக்கு கேட்பார் யாரோ வினுத்வான் இதோ இந்த இந்திரிய துளி வந்திருக்குது இதை கண்டினியூ பண்றதா இதை வைக்கிறதா அல்லது இதை நீக்கிறதா அல்ல சொல்லுவானாம் அப்படியே வைங்க அந்த இந்திரிய துளி இரத்த கட்டியாக மாறிய பொழுதோ அந்த மலக்கு திரும்ப கேட்பாரு யாரோ ஆலக்கா என்னுடைய ரப்பே இப்பொழுது இது இரத்த கட்டியாக மாறிவிட்டது அல்லாஹ் சொல்லுவான் நீக்க வேண்டுமென்றால் நீக்க சொல்லுவான் வைக்க வேண்டுமென்றால் வைக்க சொல்லுவான் அதற்கு பின்னால் அது சதக்கட்டியாக மாறிய பொழுதோ யா ரப்பி இப்ப சதக்கட்டியாக மாறிவிட்டது அன்பானவர்களே அந்த நாலு மாதங்களுக்கு பின்னால்தான் அந்த உருவத்துக்கு ரூம் ஊதப்படும் அதற்கு பின்னால் இவருடைய அஜலுஹு இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வாழுவாரு எவ்வளவு சாப்பிடுவாரு எவ்வளவு தேவைகளை பூர்த்தி செய்வாரு இவர் நல்லவர் கெட்டவர் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டுதான் இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார் அன்பானவர்களே இந்த ஹதீஸ் இன்னொரு விடயத்தை நமக்கு வலியுறுத்துது உணர்த்தது என்ன தெரியுமா பிள்ள பாக்கியம் என்றது எங்களை திறமையை கொண்டு அல்ல எங்கட டேலண்ட கொண்டு அல்ல எங்கட முயற்சியை கொண்டு அல்ல ஒரு புள்ளை என்று உருவாக்கும் பொழுது கட்டம் கட்டமாக அந்த வழக்கு கேட்பார் அன்பானவர்களே இவ்வாறு தான் ஒரு புள்ளை இந்த உலகத்துக்கு வெளியாகுது எனவே யாரு அல்லாவுடைய அந்த தகுதீரை அந்த பதாவை பொருந்திக் கொள்வார்களோ அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்வான் ஒமன் சபரித பலவு சுகுர் யார் அதை பொருந்தி கொள்ளாமல் கோபப்படுவாரோ என்னப்பா எங்களை ஏதாவது சோதிக்கணுமா எங்களுக்கு தான் பிரச்சனையா எங்களுக்கு தான் முசீபத்தா நாங்க என்ன செஞ்சோம் இஸ்லாமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான் இவன் சந்தோஷமாக வாழ்றாரே அன்பானவர்களே இப்படி யார் கோபப்படுவாரோ பலவு சுகு அல்லாஹுடைய கோபம் அவர்களுக்கு இருக்குது என்ற செய்தியை சல்லல்லாஹு அலைஹி செல்லம் சொன்னார் அன்பானவர்களே அல்லாஹ் ஒருவர் இந்த உலகத்துல விரும்பினா அவரை அல்லாஹ் சோதிப்பான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதா அராத் அல்லாஹு பியாப்தியில் ஹைர இதா அராத் அல்லாஹு பியாப்தியில் ஹைர அஜ்ஜல் லஹுல் உகூபத பின் துன்யா அல்லாஹ் ஒரு அடியானுடைய விஷயத்துல நலவ நாடினா ஹைர நாடினா அல்லாஹ் தண்டனைய சோதனைய தீவிரப்படுத்துவானா அவருக்கு அவசரமாக கொடுப்பாராம் வைதா அராத் அல்லாஹ் ஒரு அடியானுடைய விஷயத்துல அல்ல கெடுதிய நாடினா அல்லாஹ் என்ன செய்வா தெரியுமா அம்சக அன்பு ஹத்தா யுஆஃபிய பிஹி யௌமல் அவர் அப்படியே புடிச்சு கொள்வான் சோதிக்க மாட்டான் எல்லாம் சேர்த்து கியாமத்துடைய நல்ல அல்லாஹ் முழுமையான சோதனையை அவருக்கு கொடுப்பான் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார் எனவே அன்பானவர்களே அல்லாஹ் நடிகார் உலகத்துல நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் வாழ்றோம் எப்பையும் நாங்க தகுதீரை நம்பக்கூடியவர்களாக இருக்கோம் அல்லாஹுடைய சோதனைகள் வந்தால் பொறுமையாக இருக்கும் இன்றைக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் சோதனை முஸ்லிமாக பிறந்ததால சோதிக்கப்படுகின்றார்கள் இது வந்து இன்றைக்கு நேற்று அல்ல இன்றைக்கு நேற்று உண்டான சோதனை அல்ல எப்பொழுது ஆதம் அலைசலாம் அவர்கள் ஹவ்வா அலைசலாம் அவர்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார்களோ அதிலிருந்து ஆரம்பமான சோதனை தான் சகோதரர்களே இன்று உலக நாடை எடுத்துக் கொள்ளுங்கள் அது பலஸ்தீன் காசாவாக இருக்கலாம் அது மிஸ்ருடைய ஹலபாக இருக்கலாம் அது பர்மாவா இருக்கலாம் அது ஈராக்காக இருக்கலாம் அது இந்தியாவா இருக்கலாம் என்று எத்தனையோ அநியாயமாக முஸ்லிம்களை கொண்டு குவிக்கின்றார்கள் அன்பானவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆரம்பித்த அந்த பலஸ்தீனுடைய யுத்தம் இஸ்ரேல்கள் அங்கு அங்கு போய் இடம் கேட்ட பொழுது அந்த பலஸ்தீன் வாசிகள் இஸ்ரேலுக்கு இடம் கொடுத்தார்கள் அடைக்கலம் கொடுத்தார்கள் அவர்கள் அதை ஆக்கிரமித்து அதை ஆள்வதற்கு முயற்சித்தார்கள் அந்த நாற்பத்தெட்டில் ஆரம்பமான யுத்தம் சுமார் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றது அந்த யுத்தத்தில் முஜாஹிதீன்கள் மாத்திரம் யுத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் மாத்திரம் அன்பானவர்களே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் ஷகீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் யார் இவர்கள் முஸ்லிம்கள் அன்பானவர்களே மிஸ்ரை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்த அண்மை காலத்தில் நடந்த ஐந்து வருடத்து யுத்தம் தொடர்ச்சியாக ஐந்து வருடம் பஸ்ஸாஸ் அலவி ஷியாவை சேர்ந்த அந்த மிசருடைய ஜனாதிபதி அன்பானவர்களே முஸ்லிம்களை சுன்னிக்களை அவர் இனம் வைத்து அவர்களை கொண்டு குவித்தார் ஐந்து வருடத்துக்குள் சுமார் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் முஸ்லிம்கள் அந்த ஹலபில் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அன்பானவர்களை ஈராக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி மூணில் ஆரம்பமான யுத்தம் இரண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அமெரிக்கர்கள் ஈராக்கை அந்த பெண்களை கற்பழித்து அநியாயமாக சிறார்களை கொலை செய்தார்கள் சுமார் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட பதிமூணு லட்சம் மக்கள் அங்கு ஈராக்கில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வருமாவை எடுத்துக் கொள்ளுங்கள் இந்தியாவை எடுத்துக் கொள்ளுங்கள் எத்தனையோ முஸ்லிம்கள் அன்பானவர்களே இதுவெல்லாம் ஏன் இதற்கு என்ன காரணம் இதை நாம் யோசிக்க வேண்டும் சிந்திக்க வேண்டும் இவர்களுக்காக வேண்டி நம்மால் என்ன செய்ய வேண்டும் இவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலை இவர்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக மாறிவிட வேண்டும் இப்பொழுது யுத்தம் நிறுத்தாட்டப்பட்டிருக்கின்றது திரும்ப டெமஸ்கஸில் யுத்தம் ஆரம்பமாக இருக்கின்றது அன்பானவர்களே இஸ்ரேல்கள் யூதர்கள் என்று முஸ்லிம்களை குறிவைத்து தேடி தேடி பெண்களை கற்பழித்து சிறார்களை அனாதையாக்கி கொண்டு குவிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே இராக்கை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு கடிதம் எழுதுகின்றார் யாருக்கு இந்த உலகத்தில் உள்ள மிக முக்கியமான உலமாக்களுக்கு அந்த கடிதம் எது என்ன எழுதப்பட்டிருக்கின்றது அந்த பெண்மணி ஒரு பத்மாவை கேட்கிறார் ஒரு முடிவை கேட்கிறார் என்ன முடிவு சகோதரர்களே இராக்கில் நாம் இருக்கும் பொழுதோ அமெரிக்காவை சேர்ந்த ஒரு யுத்த படை வந்தது அவர்கள் என்னுடைய சகோதரனை தேடி வந்தார்கள் சகோதரன் இருக்கவில்லை என்னை பிடித்துக் கொண்டு போனார்கள் சிறையில் அடைத்தார்கள் அந்த சிறையில் சுமார் பதினோரு கன்னி பெண்கள் நிர்வாணமாக இருந்தார்கள் அன்பானவர்களே ஒவ்வொரு நாளும் பல ஆண்கள் எங்களை கற்பழித்துக் கொண்டிருப்பார்கள் எங்களுடைய எங்களுடைய எங்களுடைய எங்களுடைய மானத்தை போக்கிக் கொண்டிருப்பார்கள் ஆடைகளை தரமாட்டார்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் தற்பொழுது நாம் அமெரிக்கர்களுடைய குழந்தைகளை நமது கருவறையில் சுமந்து கொண்டிருக்கிறோம் அதை கலைக்க முடியாது இல்லாமல் ஆக்க முடியாது எனவே நாம் இவர்களை பெற்றெடுப்பதா அல்லது நாமே தற்கொலை செய்து இந்த உலகத்தை விட்டு பிரிவதா என்று கேட்கும் அளவுக்கு சகோதரர்களே இன்று உலகத்தில் சோதனைகள் வந்திருக்கின்றன பலஸ்தீனில் ஹலவில் மிஸ்ரில் சில தாய்மார்கள் பெண்களை கொள்ளுகின்றார்கள் காரணம் என்ன இவர்களை கற்பழித்து அவர்கள் கொள்ளுவதற்கு முன்னால் அவர்களுடைய பெண்களை கொள்ளுவதற்கு அனுமதி கேட்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் சாப்பிடுகின்றோம் நாம் உண்ணுகின்றோம் எங்களுடைய காசுகள் எவ்வளவு வீண்வரையமாக செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பாவங்களுக்கு செலவழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது சகோதரர்களை சிந்தியுங்கள் யோசித்து இந்த உலகத்தில் வாழுங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பணமும் அது நல்லதுக்கு செலவழிக்கப்படணும் நல்ல காரியங்களுக்கு கொடுக்கப்படணும் அல்லாஹுடைய நெருக்கத்தை நாம் அடையணும் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையணும் எங்களுடைய அமல்களை சீராக்க வேண்டும் நாம் அப்படிப்பட்ட முஸ்லிம்களுக்கு துவாவின் மூலமாக அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக வேண்டி அல்லாஹை நெருங்கி நல்லடியார்களாக மாற வேண்டும் அன்பானவர்களே இந்த காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் நமக்கு மத்தியில் எத்தனையோ போட்டி பொறாமைகள் குரோதங்கள் சண்டை சச்சரவுகள் எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை என்பது கிடையாது இப்படி இருக்காமல் நாம் ஒரு ஒரு உண்மத்தாக மாறி எங்களுடைய எல்லா அமல்களையும் சீராக்க வேண்டும் அன்பானவர்களே இலங்கையில் வாழக்கூடிய நாம் இலங்கையுடைய நிலைமை உற்று நோக்குங்கள் சில விடயங்களை இந்த மிம்பரில் எனக்கு சொல்ல முடியாது அன்பானவர்களே இன்று இன்று முஸ்லிம்களை ரொம்ப மிக உயர்ந்த துறையில் இருக்கக்கூடிய கூடியவர்களை தேடி அவர்களுடைய டேட்டா பேஸை எடுக்கின்றார்கள் அன்பானவர்களே எந்த ஒரு விஷயம் சின்ன ஒரு விடயம் நடந்தால் அங்கு சிஐடியை அனுப்புகின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே எனவே நாம் வாழக்கூடிய இடம் இது ஒரு பௌத்த நாடு இது ஒரு புடிஸ் நாடு நாம் அகல்லியோன் நாம் மைனாரிட்டி நாம் சிறுபான்மை இந்த நாட்டில் நாம் நல்லவர்கள் இருக்கிறார்கள் இவர்களோடு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய ஆடம்பரங்கள் அவர்களுக்கு விளங்கிவிடக் கூடாது எங்களுடைய செல்வம் அவர்களுக்கு விளங்கிவிடக் கூடாது இன்னைக்கு எங்களை என்ன பழக்கம் தெரியுமா ஆயிரம் ரூபாய் சம்பரிச்சா ஐயாயிரம் செலவு வாகனங்கள் நிறைய இருக்கும் எல்லாம் லீஸா இருக்கும் அன்பானவர்களே இதெல்லாம் அவர்களுடைய பொறாமையை உண்டாக்கக்கூடிய செயல்கள் எங்கு போனாலும் முஸ்லிம்கள் நல்ல இடத்தில் இருக்கிறார்கள் நல்ல உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் எனவே அன்பானவர்களே எனவேதான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் ஏ மக்களே உங்களுடைய தேவைகளை நீங்க மறைமுகமாக பூர்த்தி செய்யுங்க இன்றைக்கு ஒன்று இருந்தா பத்து பேர் காட்டாட்டி அவர் தூக்கம் போவாது ஏதாவது கிடைச்சா எல்லாத்துக்கும் சொல்ல வரைக்கும் தூக்கம் போவாது ரசூலுல்லா சொன்னாங்க உங்களுக்கு தார அருட்கொடைகளை நீங்க மறைமுகமா செஞ்சுக்கோங்க ஏனென்றால் குள்ள தி மஹசூத் இந்த உலகத்தில் தந்த ஒவ்வொரு ஞாபகத்தும் இது புறாவை வைக்கப்படக்கூடியது எனவே இரகசியமாக மறைமுகமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைவு செல்லம் சொல்லி தந்தார்கள் எனவே அன்பானவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகம் என்பது இது சோதனைக்குரிய ஒரு இடம் இந்த இடத்தில் நாம் பொறுமையாக இருந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து அல்லாஹுடைய திருப்தி அடைந்து எங்களை போன்ற முஸ்லிம்கள் இன்று உண்ணாமல் குடிக்காமல் உடுக்காமல் இல்லாமல் இல்லாமல் தாயை தந்தையை இழந்து அனாதையாக விதவைகளாக இருக்கிறார்கள் இவர்களுக்கு நல்ல அமல்களை செய்து எங்களுடைய துவா பிரார்த்தனையை அவர்களுக்கு நாம் அனுப்ப வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு நிவர்த்தியை கொடுப்பதோடு எங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பார் எனவே அல்லாஹ் சுபஹானவோ தாலா இந்த உலகத்தில் வாழும் பொழுதோ சாலிகங்களாக நல்லடியர்களாக வாழ்வதற்கு வல்ல நாயன் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக யாழ்லாக எங்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து விடுவாயா நாம் செய்த குற்றம் குறைகளை மன்னித்து மறைத்து விடுவாயா நாம் செய்த தவறுகளை மன்னித்து மறைத்து விடுவாயா யாழ்லா நம்முடைய குற்றம் தாம் யாழ்லா நமக்குரிய சோதனைக்கு காரணம் யாழ்லா எங்களை மன்னிக்காமல் எங்களுடைய ரூபை எடுத்து விடாத யாழ்லா எங்களை பரிசுத்தமானவர்களை ஆக்க விடாமல் எங்களை எங்களுடைய ரூபை நீ எடுத்து விடாத யாழ்லா எங்களை நீ பொருத்திக் கொள்வாயாக உலக முஸ்லிம்களுக்கு நிவார் நிவர்த்தியை கொடுத்து விடுவாயாக அவர்களை பாதுகாப்பாயாக பெண்களை சிறார்களை வயோதிபர்களை வாலிபர்களை அனைவர்களை நீ பாதுகாத்து விடுவாயாக சுமிச்சமான சந்தோஷமான வாழ்க்கையை நம் அனைவர்களுக்கும் நீ தந்து விடுவாயாக எங்களுடைய தேவைகள் அறிந்த ரொம்ப யாழ்லாஹி எங்களுடைய தேவைகளை தெரிந்த ரப்பா இருக்கிறாயா எங்களுடைய அனைத்து தேவைகளை நீயே பூர்த்தி செய்து விடுவாயாக நோயாளிகளுக்கு சுகத்தை கொடுப்பாயாக ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக கடன்களை நிவர்த்தி செய்து விடுவாயாக வியாபாரத்தின் நல்ல அபிவிருத்தியை கொடுப்பாயாக உன்னுடைய பாதையிலும் நீ விரும்பக்கூடிய வழியிலும் செலவழிக்கப்படக்கூடிய செல்வத்தை நம் அனைவர்களுக்கும் நீ தந்து விடுவாயாக எங்களுடைய செல்வம் வீணான பாவங்களுக்கு செலவழிக்கப்படாமல் எங்களுடைய செல்வத்தை நீ பாதுகாப்பாயாக நல்ல விடயங்களுக்கு செலவழிக்கப்படக்கூடிய செல்வத்தை நீ தந்து விடுவாயாக யார் நீ நமக்கு தந்த மிகப்பெரிய செல்வம் எங்களுடைய குழந்தைகள் அவர்களை ஆரோக்கியமாக சாலிகங்களாக இந்த உலகத்தில் வாழ வைப்பாயாக எங்களுடைய மனைவிமார்களை பொருந்திக் கொள்வாயாக எங்களுடைய குடும்பத்தை நீ பொருந்திக் கொள்வாயாக இந்த ஊரை பொருந்திக் கொள்வாயாக இந்த மஹல்லாவை பொருந்திக் கொள்வாயாக இந்த ஊரை சுற்றியுள்ள அனைத்து முஸ்லிம்களுடைய ஊர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் சுமிச்சத்தை உண்டாக்கி நிம்மதியாக வாழ்வதற்கு நீ தோல்வி செய்து விடுவாயாக அனில் அஹமது